மதாச்சாரம் விலக்கல் உண்ட கல்லை எச்சிலென்று உள்ளெறிந்து போடுரேர் கண்ட எச்சில் கையலோ பரமனுக்கு ஏறுமோ கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணியப்பிலே கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பிலாத மூடரே எல்லாம் பொய்யனல் ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறக்க வந்த நெத்திரை ஏது புக்கொழித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கொழித்த மாயம் சொல்லடா சுவாமியே உலகர் பத்தி பொய்யனல் ஈனரோமையின் கழுத்தில் இட்ட பொட்டடங்கள் போல் மூணு நாலு சீலையில் முடிந்த வீழ்க்கும் மூடர்காள் மூணு நாலு லோகமும் முடிவிலாத மூர்த்தியை ஊனி ஊனி நீர் முடிந்த உண்மை என்ன உண்மையே சரீர நிலையாமை சாவல் நாலு குஞ்ச தஞ்சு தாயதானவாறு போல் காயமான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுதே கூவமான கிழனாரி கூட்டிலே புகுந்த பெண் சாவல் நாலு குஞ்ச தஞ்சும் தாமிரந்து போனதே ஈஸ்வர பக்தி மூலமாம் குளத்திலே முளை தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்த நாலு கட்டறுப்பிரில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இதுவும் அது செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே அம்பினில் எழுதொணாத அணியரங்க ஜோதியை வெம்பி வெம்பி வெம்பியே மெலிந்து மேல் கலங்கிட செம்பினில் களிம்பு விட்ட சேதி ஏது காணுமே அகதரிசனம் நாடி நாடி உம்முளே நயந்து காணவல்லிரேல் ஓடியோடி மீளுவார் உம்முளேயடங்கிடம் தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடம் கோடி காலமும் முகந்து இருந்தவாறு எங்கனே இருவினை நீக்கம் பிணங்குகின்றதேதடா பிரஜை கெட்ட மூடரே பிணங்கிலாத பேரொளி பிராணனை அறிகிலேர் பிண பிணக்கருக்க வல்லிரேல் பிணங்கிலாத பெரிய இன்பம் பெற்றிருக்கலாகுமே பிராமணர்கள் நிலை மீனிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் மீனிருக்கும் நீரிலோ மூழ்வதும் குடிப்பதும் மானிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் மானுரித்த தோலலோ மார்பு நூலணிவதும் இதுவும் அது ஆட்டிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் ஆட்டிறைச்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆற்றலே மாட்டிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் மாட்டிறைச்சி அல்லவோ மறக்கறிக்கிடுவது உடலில் உயிர் வந்த வழி அக்கிடீரனை துயிர்க்கும் ஆதியாகி நிற்பது முக்கிடீருமை பிடித்து முத்தரித்து விட்டது மைக்கிடில் பிறந்திறந்து மாண்டு மாண்டு போவது முக்கிடீருமக்கு நான் உணர்த்து வித்ததுண்மையே இதுவும் அது ஐயன் வந்து மெய்யகம் புகுந்தவாறு செய்யதெங்கள் அங்கு செய்யதெங்கிளங்குரும்பை நீர் புகுந்த வண்ணமே ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே யோகிகள் வரலாறு நவ்வும் அவ்வையும் கடந்து நாடொணாதஷியின் மேல் வவ்வுயொவ்வெழுஞ்சிறந்த வன்மையான போதகம் வவ்வுயவ்வுளஞ்சிறந்த வன்மையான போதகம் ஒவ்வு சுத்தியுள் நிறைந்த சுத்துச்சியூடுருவியே ஒவ்வு சுத்தியுள் நிறைந்த துச்சியூடுருவியே எவ்வகை அறிந்த பேர்கள் ஈசனானை ஈசனே வினாவுதல் அக்கரம்மனாதியோ வாத்துமம்மனாதியோ புக்கிருந்த பூதமும் புலன்களும் மனாதியோ தர்க்கமிக்க நூல்களும் சாத்திரம் மனாதியோ தற்பரத்தை ஓடரத்த சர்க்குரு அனாதியோ யோக பார்த்ததேது பார்த்திடில் பார்வையூடழிந்திடம் சுத்தமாயிருப்பிரேல் குறிப்பிலச்சிவமதாம் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் நிகழ்ந்து நேர் பூத்த பூவும் காயுமாய் பொருந்துவீர் பிறப்பிலே சிவதரிசனம் நெற்றி பற்றி உழலுகின்ற நீலமா விளக்கினை பத்தியொத்தி நின்று நின்று பற்றறுத்ததென் பலன் ஒற்றிருந்து பாரிடா உள்ளொளிக்கு மேலொளி அந்த நாரமர்ந்திடம் அறிந்தவன் அத்தனாரமர்ந்திடம் அறிந்தவன் அர்க்யம் விளக்கல் நீரை அள்ளி நீரில் விட்டு நீ நினைத்த காரியம் ஆரையுண்ணி நீரெலாம் அவத்திலே இறைக்கிறேர் வேறையுண்ணி வித்தையுண்ணி விதத்திலே முளைத்தெழுந்த சீரை என்ன வல்லிரேல் வேறையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழுந்த சீரையுண்ண வல்லிரே சிவபதங்கள் சேரலாம் சிவன் சிவலிங்கம் நெற்றியில் தியங்குகின்ற நீலமா விளக்கினை உய்த்துணர்ந்து பாரடா உள்ளிருந்த ஜோதியை பத்தியில் தொடர்ந்தவர் பரமயம் தானவர் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே வினா கருத்தரிக்கு முன்னெலாம் காயம் நின்றதெவ்விடம் ஒரு தரிக்கு முன்னெலாம் உயிர்ப்பு நின்றதெவ்விடம் அருள் தரிக்கு முன்னெலாம் ஆசை நின்றதெவ்விடம் திருக்கருத்து கொண்டதே சிவாயமென்று கூறுவீர் விடை கருத்தரிக்கு முன்னெலாம் காயம் நின்ற தேயுவில் ஒரு தரிக்கு முன்னெலாம் உயிர்ப்பு நின்றதப்புவில் அருள் தரிக்கு முன்னெலாம் ஆசை நின்ற வாயுவில் திருக்கருத்து கொண்டதே சிவாயமென்று கூறுமே பாதகம் வரும் வழி தாதரான தாதரும் தலத்திலுள்ள செய்வரும் கோதரை பறைச்சி மக்கள் கூடி செய்த காரியம் வீதி போகும் ஞானியை விரைந்து கல்லெறிந்ததம் பாதகங்களாகவே பலித்ததே சிவாயமே மாயையின் விளைவு ஓடியோடி பாவியழை ஓடியோடி பாவியழைத்து உள்ளங்கால் வெளுத்ததும் பாவியான பூனை வந்து பாலிலே குதித்ததும் பணிக்கன் வந்து பார்த்ததும் பாரமில்லை என்றதும் இழையறுத்து போனதும் என்ன மாயம் ஈசனே நாத விளைவு சதுரம் நாலு மறையும் எட்டு தானதங்கி மூன்றுமே எதிரதான வாயுவாறு எண்ணம் வட்டமேவியே உதிரந்தான் வரைகள் எட்டும் எண்ணும் எண்ணுமென் மேல் கதிரதான காயகத்தில் கலந்தெழுந்த நாதமே பஞ்சாட்சர வகை நாலுடாறு பத்து மேல் நாலு மூன்று மிட்ட பின் மேலு பத்து மாறுடன் மே திரண்டதொன்றுமே கோலி அஞ்செழுத்துளே குருவிருந்து கூறிடில் தோலுமே நிநாதமாய் தோன்றி நின்ற கோஷமே இதுவும் அது கோஷமாய் கோஷமாய் எழுந்ததும் கூடுருவி நின்றதும் தேசமாய் பிறந்ததும் சிவாய மஞ்செழுத்துமே ஈசனாரிருந்திடம் அநேகநேக மந்திரம் ஆகமம் நிறைந்து நின்ற ஐம்பதோரெழுத்துமே ஆகமம் நிறைந்து நின்ற ஐம்பத்தோரெழுத்துமே இதுவும் அது அங்கலிங்க பீட்டமாய் ஐயிரண்டெழுத்திலும் பொங்கு தாமரை இனம் பொருந்து வாரகத்தினம் பங்கு கொண்ட ஜோதியும் பரந்த அஞ்செழுத்துமே சிங்கநாத ஓஷையும் சிவாயமல்லதில்லையே ஜீவோற்பத்தி ஓமையில்லா பேரொளிக்குள் உருவமானதெவ்விடம் உவமையாகி அண்டத்துள் உருவே நின்றதெவ்விடம் தவமதான பரமனார் தரித்து நின்றதெவ்விடம் தற்பரத்து ஜலம் பிறந்து தாங்கி நின்றதெவ்விடம் இதுவும் அது சுகமதாக எருது மூன்று கன்றையீன்றதெவ்விடம் சொல்லு கீழு லோகமேழும் நின்ற வாரதெவ்விடம் அளவதான மேருவும் தெவ்விடம் அவனும் அவளும் ஆடலால் அருஞ்சீவன் பிறந்ததே ரகசியம் உதிக்குமென்றதெவ்விடம் ஒடுங்குகின்றதெவ்விடம் கதிக்கு நின்றதெவ்விடம் கற்றுற கன்றுறக்கமெவ்விடம் மதிக்க நின்றதெவ்விடம் மதிமயக்கமெவ்விடம் விதிக்க வல்ல ஞானி காள் விரிந்துரைக்க வேணுமே இதுவும் அது திரும்பியாடு வாசலெட்டு திறமுறைத்த வாசலெட்டு மருங்கிலாத கோலமெட்டு வன்னியாடு வாசலெட்டு துரும்பிலாத கோலமெட்டு சுத்தி வந்த மருளரே அரும்பிலாத பூவும் உண்டு ஐய நாடை உண்மையே யோக நிலை தானிருந்து மூல அங்கி தணலெழுப்பு வாயுவால் தேனிருந்து வரை திறந்த தித்தி ஒன்று ஒத்தவே வானிருந்த மதிய மூன்று மண்டலம் புகுந்த பின் ஊனிருந்த தளவு கொண்ட யோகி நல்ல யோகியே எல்லாம் சிவன் செயல் முத்தனாய் நினைந்த போது முடிந்த அட்ட அட்டத்துச்சி மேல் முத்தனாய் நினைந்த போது முடித அண்ட தொச்சி மேல் பத்தனாரும் அம்மையும் பறிந்து ஆடலாடினார் சித்தரான ஞானிகாள் தில்லையாடல் என்பிர்காள் அத்தனாடலுற்ற போது அடங்கலாடலுற்றதே ஞான நிலை ஒன்றுமொன்றும் ஒன்றுமே உலகனைத்தும் ஒன்றுமே அன்றுமின்றும் ஒன்றுமே அநாதியானதொன்றுமே கன்றல் நின்று செம்பொனை களிம்பருத்து நாட்டினால் அன்று தெய்வம் உம்முளே அறிந்ததே சிவாயமே முடிவின் விளைவு நட்டதாவரங்களும் நவீன சாத்திரங்களும் இட்டமான ஓமகுண்டம் இசைந்த நாலு வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும் பிதற்றுதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிரானையானறியவே யோகநிலை வட்டமான கூட்டிலே வளர்ந்தெழுந்த அம்புலி சட்டமி படத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டதஞ்சு வாசலில் கதவினால் அடைத்த பெண் முட்டையில் எழுந்த ஜீவன் விட்டவாரதெங்கனே ஞானம் கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றதேதடா வாயினால் தொழோன் வாயினால் தொழுது நின்ற மந்திரங்களேதடா நியாயமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியேர் காணலாம் இறையையே திரிபுஞானம் நல்ல வெள்ளியாரதாய் நயந்த செம்பு நாளதாய் கொல்லு நாகம் ஒன்றதா குலாவு செம்ப நிரண்டதாய் வில்லி நோசை ஒன்றுடன் விளங்க பூத வல்லிரேல் எல்லையொத்த ஜோதியானை எட்டு மாற்றலாகுமே மோனத்தோர் செய்கை மனத்தகத்தழுக்கராத மௌன ஞான யோகிகள் வனத்தகத்திருக்கினம் மனத்தகத்தழுக்கரார் மனத்தகத்தழுக்கருத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தடத்திருக்கினம் பிறப்பருத்திருப்பரே கடவுள் நிலை உருவுமல்ல ஒளியுமல்ல ஒன்றதாகி நின்றதே மறுவுமல்ல கந்தமல்ல மந்த நாடி உற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அரியதாக நின்ற நேர்மையாவர் காண வல்லிரே தியானம் ஓரெழுத்துலகெல்லாம் உதித்த உச்சரத்துளே ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பமேது அருகிலேர் மூவெழுத்து மூவராய் மூண்டெழுந்த மூர்த்தியை நாலெழுத்து நாவிலே நவின்றதே சிவாயமே நாதவகை ஆதியந்த மூலவிந்து நாதமைந்து பூத்தமாய் ஆதியந்த மூலவிந்து நாதமைந்தெழுத்துமாய் ஆதியந்த மூலவிந்து நாதமேவி நின்றதும் ஆதியந்த மூலவிந்து நாதமே சிவாயமே உலகர் வாழ்த்து அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே சொன்னமிட்ட பேரெல்லாம் துறைத்தனங்கள் பண்ணலாம் விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வர் வெந்தன விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வர் வெண்ணரகிலே கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்றதிண்ணமே சோதி நிலை ஓதுணாமல் நின்ற நீருறக்கம் ஊணுமற்ற நீர் ஜாதி பேதமற்ற நீர் சங்கையன்றி நின்ற நீர் கோதிலாத அறிவிலே குறிப்புணர்ந்து நின்ற நீர் ஏதுமின்றி நின்ற நேர் இயங்குமாறதெங்கனே யாவும் சிவன் தந்ததெனல் பிறந்தபோது கோவணம் இலங்கு நூல் குடுமியம் பிறந்ததோடன் பிறந்ததோ பிறங்க நாள் சடங்கெலாம் மறந்த நாலு வேதமும் மனத்துளே உதித்ததோ நில பிறந்து வானிடிந்து நின்றதென்ன வல்லிரே யோகம் யோகம் துருத்தியுண்டு கொல்லருண்டு சோர்மா துருத்தியுண்டு கொல்லருண்டு சொர்ணமான ஜோதியுண்டு திருத்தமாய் மனத்திலுன் திருத்தமாய் மனதிலொன்னி திகழுவூத வல்லிரேல் பெருத்த தூணிலங்கியே பிழம்பதாய் விரிந்திடம் நிறுத்தமான ஜோதியம் நீயுமல்ல இல்லையே கிரியை விளக்கல் வேடமிட்டு மணி துலக்கி மிக்க தூப தீபமாய் ஆடறுத்து கூறு போட்ட அவர்கள் போலும் பண்ணுரீர் தேடி வைத்த செம்பெலாம் திரள் பட பரப்பியே போடுகின்ற புட்ப பூஷை பூஷை என்ன பூஷையே மோட்ச சாதனம் முட்டுகண்ட தூமையின் முளை தெழுந்த ஜீவனை கட்டுகொண்டு நின்றிடம் கடந்து நோக்க வல்லிரேல் முட்டுமற்று கட்டுமற்று முடியி நின்ற நாதனை எட்டு திக்கும் கையினால் இருந்த வீடதாகுமே எட்டு திக்கும் கையினால் இருத்த வீடதாகுமே அருக்கனோடு சோமன் யோக நிலை அருக்கனோடு சோமனும் அதுக்கும் அப்புறத்திலே நெருக்கியேறு தாரகை நெருங்கி நின்ற நேர்மையை உருக்கியோரெழுத்துளே ஒப்பிலாத வெளியிலே இருக்க வல்ல பேரலோ இனி பிறப்பதில்லையே ஞான நிலை மூலவட்ட மீதிலே முளைத்த அஞ்செழுத்தின் மேல் கோலவட்ட மூன்றுமாய் குலைந்தலைந்து நின்ற நீர் ஞாலவட்டமன்றுளேனவின்ற ஞானமாகிலோ ஏலவட்டமாகியே இறந்ததே சிவாயமே மந்திரக்கிரமம் சுக்கிலத்திசையுளே சுரோணிதத்தின் வாசலுள் முத்து சதுரம் எட்டுளே முச்சதூரமெட்டுளே மூலாதார அறையிலே அச்சமற்ற செவ்வுளே அரியரன்னயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையே சிவாயமே